மகாதேவ மகாதேவா முருகா நீ இப்போது அம்மையப்பனோடு காட்சி தருவது மனதுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது இதை விடுத்து தனியாக நின்றாயே எங்கே நான் எழுதிய அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற பாட்டுக்கு உயிரில்லாமற் போய்விடுவோ என்று எண்ணினேன் அதற்கு உயிர் கொடுத்த வேலவா உன்னை என் மனமாற வாழ்த்துகிறேன் தமிழ் முதாட்சியை தரணியெல்லாம் ஒழிக்கு தனிப்பெரும் தொண்டு செய்த தன்னளவற்ற தாயே தமிழே தமிழின் அமுதமே வாழ்க உன் தொண்டு உலகில் நல்லறம் அல்லாதது என்ன இல்லறம் அல்லது நல்லறம் என்று நன்று புகந்தனே நன்று என்பது என்ன ஆலயம் தொழுவது சாலம் நன்று அபாயம் நீங்க ஒரு வழி சொல் சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே உலகில் அனைத்தும் கற்றது யார் தேவி கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு எம்மை பாடிய நூல்களை வரிசைப்படுத்தி யாவரும் உணரும்படி சொல் தேவர் குரலும் திரு முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூல சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் வேருடன் கெடுவது ஊருடன் பகைக்கின் கண்ணன போற்றுவது எண்ணும் எழுத்தும் இனி நீ வேண்டுவது பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறந்தால் ஐயனே உன்னை என்றும் மறவாமை வேண்டும் <laughs> மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி அவ்வையே சொற்றமிழால் எம்மை பாடுக சிந்தைதானில் நின்று அவா கண்குளிரக்கள் ஆஹா அவ்வையே உனது தமிழும் சுவையும் குரலும் இனிமையும் சொல்லும் பொருளும் கருத்தின் ஆழமும் கண்டு கழிப்படைந்தோம் வாழ்கனின் புலம் அவ்வையே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறின இறைவனை வரிசைப்படுத்தி பாடு ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் நன்றான வேதத்தில் நான்கானவன் நமச்சி

தித்திக்கும் நவரச வித்தானவன் தித்திக்கும் நவரச வித்தானவன் பத்தானவன் நெஞ்சில் பற்றானவன் பன்னிரு கைதேலவனை பெற்றானவன் முட்டாதவன் மூல முதலானவன் உன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன் விண்ணைக்கும் விண்ணைக்கும் நடுவானவன் ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவையொன்று தான் என்று சொன்னானவன் ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவையொன்று தான் என்று சொன்னானவன் நான் பாதி உம்மை பாதி கொண்டானவன் சரி பெண்மைக்கு தந்தான்